الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وآله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيا أيها الناس أوصيكم ونفسي أولا بتقوى الله فقد قال الله عز وجل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا لا تلهكم أموالكم لا تلهكم أموالكم ولا أولادكم عن ذكر الله ومن يفعل ذلك فأولئك هم الخاسرون صدق الله العليم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லா ஹக்கு சுபஹானஹூ அத்தாலாம் அவனுடைய திருநாமம் கொண்டு கொத்துபாவை ஆரம்பம் செய்கின்றேன் இந்த உலகத்திலே எண்ணற்ற தன்னுடைய படைப்பினங்களை எல்லாம் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக நாயன் அல்லாஹ் ஹக்கு சுபஹான அவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துல்லா சலாத்தெனும் கருணையும் சலாமெனும் ஈடேற்றமும் இந்த உலகத்துக்கு ஒரு அருட்கொடையாகவும் மனித குலத்துக்கு மாணிக்கமாகவும் வந்துதித்தார் எம்முடைய உயிரிலும் பிரிய நபி முகம்மது சல்லாஹூ அலைஹி வசல்லம் மன்னவர்கள் பேரிலும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த அருமை சஹாபாக்கள் உச்சமர்கள் நல்லோர்கள் கயாமனால் வரை வரக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்கள் அத்துணை பேரிலும் அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத்தை சொறிந்தருள்வானார் புனிதமான ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இறையில்லமாம் அல்லாஹுடைய மாளிகையிலே ஏத்திகாப் நீயத்துடன் வந்தமந்திருக்கும் அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹக்க சுபகானவும் எந்த விடயங்களை எல்லாம் எம்முடைய வாழ்க்கையிலே எடுத்தொழுகுமாறு கட்டளையிட்டிருக்கிறானோ அத்தகைய அல்லாவுடைய கடமைகளை எடுத்து நடக்குமாறும் எவைகளையெல்லாம் நாம் செய்யக்கூடாது என்பதாக எங்களை தடை செய்திருக்கிறானோ அவைகளை முற்றும் முழுதாக தவந்து நடக்குமாறு முதலில் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசிய செய்கின்றேன் மேலான அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹக்க சுபகானா இந்த பூமிலோகத்திலே எங்களுக்கு மிகவும் குறுகிய கால வாழ்க்கையை தந்து அனுப்பி வைத்திருக்கிறார் இந்த உலகத்துடைய வாழ்க்கை இது அழிந்து போகக்கூடிய வாழ்க்கையாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த உலகம் இது நிரந்தரமற்ற வாழ்க்கையாக இருந்து கொண்டிருக்கிறது உலகத்துடைய வாழ்க்கை அதிலே அனுபவிக்கக்கூடிய எல்லா இன்பங்களும் அது எங்களை விட்டும் நீங்கக்கூடியவைகளாக இருந்து கொண்டிருக்கிறது அல்லாஹக்கு சுபகானோ எங்களுக்கு உண்மையான ஒரு வாழ்க்கையை மௌத்துக்கு பின்னாலே தான் வைத்திருக்கிறான் நிரந்தரமான ஒரு வாழ்க்கை முடிவே இல்லாத ஒரு வாழ்க்கை ஆகரத்துடைய வாழ்க்கையாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹக்கு சுபகானா அவனுடைய வாழ்க்கையிலே ஒரே ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார் இந்த சந்தர்ப்பத்தை யாரு நல்ல முறையில் பயன்படுத்தி அல்லாஹுடைய கடமைகளுக்கு மதிப்பளித்து அருமை நாயகம் முகமது முஸ்தபா சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்தபடி தன்னுடைய வாழ்க்கை அமைக்கிறார்களோ அவர்கள் தான் இந்த உலகத்தில் மட்டுமல்ல நாளை மௌத்துக்கு பின்னாலும் சந்தோஷமாக வாழக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருப்பார்கள் இதற்கு மாற்றமான முறையிலே உலகத்திலே தன்னுடைய மனம் சொல்லக்கூடிய விதத்தின்படி தன்னுடைய கால நேரங்களை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் உலகத்திலும் நஷ்டவாளிகளாக நாளை மௌத்துக்கு பின்னாலும் நிரந்தரமான நஷ்டவாளிகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹக்கு சுபகான ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த உலகத்திலே ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார் மனிதனுடைய காலம் மனிதனுடைய நேரம் இது விலை மதிக்க முடியாதவைகளாக இருந்து கொண்டிருக்கிறது எம்முடைய வாழ்க்கையிலே கழிந்த ஒரு மூச்சை கூட எம்மால மீண்டும் அதனை நாங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டோம் வாழ்க்கையிலே கழிந்த ஒரு வினாடி கூட அது மீண்டும் எங்களை வந்து சேர மாட்டாது மிகவும் பெருமதியான வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கை மிகவும் பெருமதியான வாழ்க்கை இதை ஆகரத்துக்கு அல்லா அதற்குரிய கட்டு சாதனங்களை நாம் ஏற்பாடு செய்து என்னுடைய மூச்சுக்கு பின்னால் உள்ள நிரந்தரமான அந்த முடிவே இல்லாத ஆகரத்தில் நாம் சந்தோஷமாக வாழணும் என்பதற்கு ஒரு பெரும் ஒரு கட்டு சாதனத்தை எங்களால நாம் உண்டாக்கி கொள்வதற்குத்தான் அல்லாஹ் இந்த வாழ்க்கையை அன்பா அந்த சகோதரர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே என்னுடைய வாழ்க்கை இது மிகவும் பெருமதியானது மனிதனுடைய காலம் பெருமதியானது அவனுடைய நேரம் விலை மதிக்க முடியாததாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான் எம்முடைய ஒவ்வொரு மூச்சும் அது எப்படி கழிந்து கொண்டு செல்கிறது எம்முடைய வாழ்க்கையிலே கழிந்த ஒவ்வொரு வினாடியையும் நாம் எவ்வாறு செலவழித்தோம் என்று ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும் நாம் உலகத்திலே வாழ்ந்த காலம் அதிகமாக ஆகிவிட்டது ஆனால் மௌத்தை எதிர்பார்த்திருக்கிறோம் இந்த மௌத்துக்கு முன்னாலே நான் இப்பொழுதோ மௌத்தாகுவதற்கு தயாராக இருந்து கொண்டிருக்கிறேனா என்னுடைய கொடுக்கல் வாங்கல் எப்படி இருக்கிறது என்னுடைய வியாபாரம் எப்படி ஹலாலான முறையில் அமைந்திருக்கிறதா நான் என்னுடைய நடவடிக்கைகள் எப்படி இருந்து கொண்டிருக்கிறது என்று ஒவ்வொருவரும் நாம் சிந்தித்து பார்க்க இருக்க கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த அடிப்படையிலே அன்பாந்த சகோதரர்களே மனிதனுடைய வாழ்க்கை காலம் இது மிகவும் பெருமதியாக இருந்து கொண்டிருப்பதனாலே தான் அல்லாஹக்கு சுபகானகுவத்தாரா அவன் சத்தியம் செய்து அதுவும் காலத்தின் மீது சத்தியம் செய்து மனிதர்கள் நஷ்டவாளிகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் காலத்தையும் நேரத்தையும் வீணாக்கக்கூடியவர்கள் அவர்கள் மிக பெரும் நஷ்டவாளிகள் என்பதை அல்லா வல் அசரி காலத்தின் மீது சத்தியமாக என்று அந்த காலத்தையும் நேரத்தையும் சத்தியமிடுவதற்கு அல்லாஹ் அதனை காரணமாக அமைத்திருப்பது கால நேரம் பெருமதி என்பதை அல்லாஹ் உணர்த்தி கொண்டிருக்கிறார் கியாமத்துடைய நாளையிலே நாம் கழித்த ஒவ்வொரு மூச்சையும் நாம் எப்படி கழித்தோம் எப்படி ஒவ்வொரு மூச்சையும் நாங்கள் உள்வாங்கினோம் அந்த மூச்சை நாங்கள் வெளியே விடக்கூடிய நேரத்திலே எப்படி நாங்கள் வெளியிட்டோம் என்று ஒவ்வொரு மனிதரிடத்தில் நாளிலும் அல்லாஹ் விசாரணை செய்வார் அந்த நாள் ரொம்பவும் பயங்கரமான ஒரு நாள் யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாத நாள் இந்த உலகத்திலே ஒரு மனிதன் கஷ்டப்பட்டால் ஒரு மனிதன் ஒரு பிரச்சனையிலே அவன் மாட்டிவிட்டால் அல்லது ஏதோ அவனுக்கு ஒரு கஷ்டம் வந்து விட்டால் அவனுக்கு உதவி செய்வதற்காக பலர்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த கயாமத்துடைய நாளையில் ஒரு மனிதன் நஷ்டவாளியாக மாறிவிட்டால் சொன்னால் அந்த நேரத்திலே யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாது யாரும் யாருக்கும் எந்த ஒரு நன்மையை கூட கொடுக்க முடியாத அப்படிப்பட்ட கால நேரமாக அந்த கயாமத்துடைய நாள் இருந்து கொண்டிருக்கும் நபி முகம்மது சல்லாஹு அலைவசல்லம் சொல்லுகின்றார்கள் கயாமத்துடைய அந்த நாள் இருக்கிறதே ஒவ்வொரு மனிதர்களும் அவர்கள் வைத்த காலை கூட நகர்த்த முடியாது அந்த கயாமத்துடைய நாளையிலே அவர்களுடைய கால நேரங்களை எப்படி கழித்தார்கள் என்று ஒவ்வொரு மனிதரும் அதற்கு பதில் சொல்லாத வரையில பூமி அவர்களுடைய காலை அப்படியே இருக பிடித்து வைத்துக் கொள்ளும் அன்பார்ந்த சகோதரர்களே எனவே எங்களுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒரு கட்டம் தான் இளமை பருவமாக இந்த வாலிப பருவம் இருந்து கொண்டிருக்கிறது அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹக்கு சுபகானத்தாலா இந்த வாலிப பருவத்தை மிகவும் சக்தி வாய்ந்ததாக பலமுள்ளதாக எதையும் செய்வதற்குரிய ஆற்றல் உள்ளவர்களாக அந்த பருவத்தை ஆக்கி வைத்திருக்கிறார் ஆனால் நபி முகம்மது சல்லாஹூ அலைவசல்லம் சொல்கிறார்கள் ஐந்து நிலைமைகள் வருவது வருவதற்கு முன்னாலே ஐந்து நிலைமைகளை நீங்கள் நல்ல முறையிலே கொள்ளையடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு முதன்மைப்படுத்தி முதல் முதலாக சொல்லுகிறார்கள் கபல ஹரமிக் உங்களுடைய வயோதிபம் உங்களுக்கு வருவதற்கு முன்னாலே இந்த வாலிப பருவத்தை நல்ல முறையிலே கழித்துக் கொள்ளுங்கள் என்று முதன்மைப்படுத்தி வாலிப பருவத்தை தான் நபி முகம்மது சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் எனவே யாரு எந்த வாலிபர் தன்னுடைய இளமை பருவத்தை நல்ல முறையில் கழிக்கின்றார்களோ அவர்கள் அவர்கள் வயது முதிர்ந்த ஒரு பிராயத்தை அடைந்து அமல் செய்ய முடியாத ஒரு காலம் வரும்போதோ அந்த நேரத்தில் அல்லாஹுக்கு சுபகானகுவத்தாலா இந்த வாலிபத்திலே செய்த அத்துணை நன்மைகளையும் அல்லாஹ் அந்த வயோதிபத்திலே அமல் செய்ய முடியாத காலம் வரும் போதோ ஒன்று நோயின் காரணமாக அல்லது வயது முதிர்ச்சியின் காரணமாக இவரால பள்ளி வாயலுக்கு வர முடியாத ஒரு கட்டமாக இருக்கும் அல்லது தகஜத்துடைய வேலையில எழுந்து கொள்ள முடியாமல் இவர் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பாரு இப்படியான நல்ல காரியங்களில் இளமையை பயன்படுத்தி இருப்பாரு சமூகத்திலே மனிதர்களுடைய பிரயோஜனங்களுக்காக இந்த சமூகத்துக்காக உழைத்திருப்பாரு ஆனால் அல்லாஹக்கு சுபகான இப்பொழுது வயோதிபம் அடைந்து எதையும் செய்ய முடியாத பிராயத்திலே அல்லாஹக்கு சுபகான வாலிபத்தை நல்ல முறையில் கழித்தவர்களுக்கு வயோதிபத்திலும் அந்த நன்மைகளை எழுதி கொண்டே இருந்து கொண்டிருக்கிறார் அன்பார்ந்த சகோதரர்களே இதே போன்றுதான் அல்லாஹ் எவருடைய இளமையை நல்ல முறையில் பயன்படுத்துவதற்கு அவர்களுக்கு அனுகூலம் கொடுத்தானோ அந்த மக்கள் கயாமத்துடைய நாளையிலே அந்த வாலிபர்களுக்கு அல்லாஹுக்கு சுபகானத்தாலா எந்த விதமான நிழல்களும் இல்லாத அந்த நேரத்திலே அவர்களுக்கு நிழல் கொடுக்கின்றான் நபி முகமது சல்லாஹூ அலைவசல்லம் சொல்கின்றார்கள் சபாத்தும் அல்லாஹுக்கு சுபகான ஏழு பேர்களுக்கு கியாமத்துடைய நாளையிலே எந்த விதமான நிழல்களும் இல்லாத அந்த நேரத்திலே அவன் தன்னுடைய நிழலை கொடுக்கின்றான் அவர்களுக்கு அரசுடைய நிழல் அவர்களுக்கு நிழல் கொடுத்து கொண்டிருக்கும் அதில் ஒருவர் தான் அல்லாஹுடைய வணக்க வழிபாடுகளிலே யாரு தன்னுடைய இளமையை பயன்படுத்தினார்களோ எந்த வாலிபர்கள் நல்ல கர்மங்களிலே தன்னை ஈடுபடுத்தினார்களோ அவர்களுக்கு அல்லாஹுக்கு சுபகான அரசுடைய நிழலிலே இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட பாக்கியங்களை கொடுக்கிறான் என்பதாக நபி முகம் அலைவத் வசல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அன்பாந்த சகோதரர்களே அந்த சகாபாக்களும் வாலிப பருவத்தை அடைந்தவர்கள் தான் ஆனால் அவர்களுடைய இளமையை எவ்வளவு நல்ல முறையில் அவர்கள் சமூகத்துக்காக அவர்கள் அதனை பயன்படுத்தி அவர்கள் பிரயோசனம் அடைந்திருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் அவர்களுடைய ஈமானுடைய பலமும் இஸ்லாமிய பண்பு பாடும் அதே நேரம் சத்தியத்தை நிலைநாட்ட வேண்டும் என்றா அந்த இலட்சிய வேட்கையும் அவற்றுக்கான தேடுதல்களும் எங்களுக்கு பெரும் ஒரு முன்மாதிரியாக இருந்து கொண்டிருக்கிறது இளமையை நல்ல முறையில் பயன்படுத்தியவர்கள் அவர்கள் சமூகத்திலே அவர்களுக்கு நல்ல ஒரு இடம் கிடைத்து அவர்களுக்கு அல்லாஹக்கு சுபகான அவர்களுடைய பெயர்களை இன்றும் பாதுகாத்து வைத்திருக்கிறார் அவர்கள் முதல் இன்றைய வாலிபர்கள் வரைக்கும் எத்தனையோ இஸ்லாமிய வரலாற்று சான்றிதழ்கள் இருந்து கொண்டிருக்கிறது சிந்துவை கைப்பற்றியவர் முகமது காசிம் என்று சொல்லக்கூடிய ஒரு வாலிபர் அவர் இருபது வயதை கூட அடையாத இளம் வாலிபராகத்தான் இருந்தாரே ஸ்பெயினை கைப்பற்றியவர் என்று சொல்லக்கூடிய ஒரு வாலிபர் அவர் பதினெட்டு வயதுடையவராக இருந்தாரே ஆனால் அந்த இஸ்பெயினை முஸ்லிம்கள் எட்நூறு வருடங்களாக ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள் போர்க்களத்தில் மட்டுமல்ல இந்த இளைஞர்கள் முஸ்லிம் வாலிபர்கள் எல்லா துறையிலும் அவர்களுடைய சாதனைகள் நிறைய இருந்து கொண்டிருக்கிறது குரானை புரட்டி பார்ப்போம் என்று சொன்னால் ரோம் நாட்டு மன்னன் வக்கியானோஸ் என்று சொல்லக்கூடிய அரசன் ஏழு வாலிபர்களை அவர்கள் சிறு திணிப்புக்காக அவர்களை திணிக்க முற்பட்ட போதோ அந்த வாலிபர்கள் தங்களுடைய ஈமானை பாதுகாத்து கொண்டோ அல்லாஹுடைய அச்சமுள்ள வாலிபர்கள் ரப்புனா ரப்பு சமாவாத்தி வல் அருள் எங்களுடைய ரப்பு யார் என்றால் வானம் பூமியில பரலோகத்துடைய இரட்சகன் அவன் தான் எங்களுடைய ரப்பு என்று தன்னுடைய ஈமானை பாதுகாத்து கொண்ட இந்த வாலிபர்களுடைய இந்த சம்பவத்தை கியாம நாள் வரைக்கும் அல்லாஹக்கு சூரத்துல் என்று சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை நாளையில் நாம் ஓதக்கூடிய இந்த சூறாவிலே அந்த சம்பவத்தை சொல்லி காட்டுகின்றார் ஆனால் அந்த வாலிபர்களிடத்திலே ஈமான் இருந்தது அல்லாஹுடைய பயம் இருந்தது இந்த நேரத்தில் எப்படிப்பட்ட ஒரு காரியம் அல்லாவை பயந்து நடுங்குகின்றார்கள் அரசன் மன்னன் அவன் இவர்களுக்கு அணிய அநியாயம் செய்ய முனையும் போதோ அவர்கள் ஒரு குகையை நாடி செல்கின்றார்கள் அல்லாஹக்கு சுபகான அந்த வாலிபர்களை பற்றி கியாம நாள் வரைக்கும் குரானிலே குறிப்பிட்டிருக்கிறார் அன்பார்ந்த சகோதரர்களே அவர்களுடைய ஈமானை அவர்கள் பாதுகாத்து கொண்டார்கள் அல்லாஹுடைய பயம் அந்த வாலிபர்களிடத்திலே இருந்தது இதனாலே அவர்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் இன்றைய இளைஞர்களுடைய நிலைமைகள் எப்படி இருந்து கொண்டிருக்கிறது முஸ்லிம் இளைஞர்கள் முஸ்லிம் யுவதியர்களுடைய நடவடிக்கைகள் எப்படி கழிந்து கொண்டு செல்கிறது அவர்களுடைய கால நேரம் எப்படி சென்று கொண்டிருக்கிறது அவர்களுடைய நேரங்கள் எப்படி வீணாக கழிந்து கொண்டிருக்கிறது அவர்களுடைய சீர்கேடுகளும் அவர்களுடைய அச்சிங்கங்களும் அவர்களுடைய வழி தவறல்களும் அவர்களுடைய அலங்கோலங்களுக்கும் நீ அடிப்படையான காரணம் அல்லாஹுடைய பயம் இல்லை அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்னை படைத்தவன் அல்லாஹ் எனக்கு உணவளிக்க கூடியவன் அல்லாஹ் இந்த பாவமான காரியத்தை நான் செய்துவிட்டால் கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் அந்த கோடான கோடி மக்களுக்கு முன்னிலில் என்னை நிறுத்தி ஏன் இந்த பாவத்தை செய்தாய் ஏன் இந்த தவறை செய்தாய் ஏன் இப்படியான நடவடிக்கையில் ஈடுபட்டாய் அடுத்த மனிதர்களுடைய மனதை புண்படுத்தினாய் ஏன் நீ அவதூறு சொன்னாய் ஏன் நீ உன்னுடைய வாலிப பருவத்திலே அல்லாஹ் உன்னுடைய இளமையை மத்தியதோடு நல்ல கருமத்தோடு கழிப்பதற்கு உனக்கு வழிகாட்டி இருந்தும் பாவமான காரியங்கள் ஈடுபடுத்தினாய் என்று அல்லாஹ் அவர்களை விசாரணை செய்யும் போதுதான் ஒவ்வொரு பாவம் பாவமாக இவர் செய்த அத்துணை பாவங்களையும் இவருடைய உறுப்புகளே இவர்களுக்கு எதிராக இவைகள் சாக்கியாக ஆக்கப்பட்டு பூமியிலே யாருக்கும் தெரியாமல் இருட்டிலே மூளை முடுக்குகளிலே இருந்து எந்தெந்த இடங்களிலெல்லாம் பாவங்களிலும் அனாச்சாரங்களிலும் அட்டூழியங்களிலும் இஸ்லாத்துக்கு மாற்ற மாற்றமாக அல்லாஹுடைய கட்டளைக்கு மாற்றமாக பாவமான காரியங்களை செய்தார்களோ அந்த ஒவ்வொரு இடம் இடமாக ஒவ்வொரு மூளை மூளையாக ஒவ்வொரு நாடு நாடாக ஒவ்வொரு இடம் இடமாக அந்த கியாமத்துடைய நாளையில் சாக்கி சொல்லும் போதோ இவருடைய எந்த ஒரு தவறையும் இவரால் மறைக்க முடியாமல் மறுக்க முடியாமல் இவர் எங்களோடு இருக்கக்கூடிய மலக்குமார்கள் ஒவ்வொரு பாவம் பாவமாக இவர்களுக்கு முன்னிலையிலே சமர்ப்பிக்கப்படும் போதுதான் அந்த நேரத்திலே கை செய்தப்படுவார்கள் எங்களுடைய வாலிபத்தை வீணாக கழித்து விட்டோம் எங்களுடைய இந்த மிக பெருமதியான உலகத்துடைய வாழ்க்கை அளித்த பாவிகள் என்று அவர்களுடைய ஒவ்வொரு உறுப்பு உறுப்பாக முதல் முதலாக கைகளை கடித்து கடித்து அவர் அவர்கள் சந்து வரைக்கும் அதை கடுத்து கை சேதப்பட்டு அதை சப்பி துப்பி கொண்டிருப்பார்கள் கண்ணீர் வடிப்பார்கள் கண்ணீர் முடிந்து ரத்த கண்ணீர் அந்த நேரத்திலே விழுந்து கொண்டிருக்கும் யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாது யாரும் யாருக்கும் அவர்கள் பரிதாபம் பார்க்க முடியாதா இப்படிப்பட்ட கட்டத்திலேதான் ஒவ்வொரு பாவமும் சமர்ப்பிக்கப்படும் போதுதான் மனிதன் உணருவான் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே இன்று ஒரு சிறுவன் ஒரு பத்து வயதுடைய சிறுவன் அவன் தாய்க்கு பயப்படுகிறார் அவன் தந்தைக்கு பயப்படுகிறான் சகோதரர்களுக்கு பயப்படுகிறார் இந்த சிறுவர்களுடைய உள்ளத்திலே இந்த தாய்க்கு பயப்படும் அளவுக்கோ தந்தைக்கு பயப்படும் அளவுக்கோ அல்லாஹுடைய பயம் இருந்து கொண்டிருக்கிறதா ஏதாவது காரியம் ஒன்றை செய்துவிட்டால் அன்பாந்த சகோதரர்களே இதை மறைப்பதற்காக எத்துணை பொய்களை இந்த இளம் சிறுவர்கள் இந்த பச்சை இளம் பாலகன்கள் அவர்கள் இந்த பொய்களை உரைத்து பாவமான காரியங்களிலே இந்த இளம் பிராயத்தையே கழித்துக் கொண்டிருக்கிறார்கள் அன்பார்ந்த சகோதரர்களே எத்தனையோ இளைஞர்களுடைய வாழ்க்கை வீணாக கொண்டே செல்கிறது தொலைக்காட்சிகளுக்கு முன்னாலும் ஆடம்பரமான காட்சிகளுக்கு முன்னாலும் இதே போன்று அவர்களுடைய வீணான அவர்களுடைய தொடர்புகளினாலும் கையடக்க தொலைபேசிகள் மூலமாகவும் இதே போன்றோ எத்தனையோ ஊடகங்களில் சென்று அல்லாவுக்கு மாற்றமான இந்த பூமியே நடுநடுங்கக்கூடிய அப்படியான காட்சிகளை என்னுடைய இளம் சிறார்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அல்லா அமானிதமாக ஒவ்வொரு மனிதருடைய உள்ளத்திலும் எங்களோட உள்ளத்தில் கை வைத்து நாம் கேட்க வேண்டும் எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் பிள்ளை இல்லாமல் தவித்து கொண்டிருக்கும் போதோ அமானிதமாக அல்ல ஒரு குழந்தையை தந்து அந்த பிள்ளையை நான் எப்படி வளர்க்கிறேன் அவருடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கிறது அவர் எவ்வளவு நேரம் அல்லாஹுடைய கடமைக்காக வேண்டி நேரம் ஒதுக்குகிறார் அல்லாஹுடைய மாளிகையிலே அல்லாஹ் அக்பர் அல்லா அக்பர் என்று அல்லாஹ் அவனுடைய மாளிகைக்கு அழைத்து கொண்டிருக்கும் போதோ என்னுடைய சிறுவர்களிடத்திலே இந்த தக்குவா வருகிறதா பெரியவர்களுக்கு வருகிறதா நாளை மௌத்தாகுவதற்கு தயாராக இருக்கக்கூடிய மடக்குள் மௌத் இவருடைய தலையிலே உயிரை கைப்பற்றுவதற்கு வந்து கொண்டிருக்கிறாரு இவருடைய வலது சலாம் கொடுத்தோ இடது சலாம் அஸ்லாம் அலைக்கும் என்று சொன்னவர் முன்பு இடது சலாத்தை கொடுப்பதற்கு முன்பு உயிரை கைப்பற்றுவதற்கு மலக்குமார்கள் வருகின்றார்கள் வாயிலே எடுத்த கவலத்தை இவராலே உள்ளே அதனை செலுத்த முடியவில்லை இரவையிலே நிம்மதியாக சந்தோஷமாக அங்கும் இங்கும் உலாவிக் கொண்டு வந்தவரே தூங்குகின்றார் காலையிலே எழும்ப முடியவில்லை அன்பர் அன்பார்ந்த சகோதரர்களே திடீர் திடீரான மௌத்துகள் கூட ஒவ்வொரு மனிதனுக்கும் பெரும் பாடமாக இருந்து கொண்டிருக்கிறது நாம் நம்முடைய வாழ்க்கையிலே படிப்பினை பெற வேண்டும் நிரந்தரமான ஒரு வாழ்க்கையா மௌத்துக்கு பின்னாலே அல்லாஹக்கு சுபகான ஒவ்வொத்தாரா என்ற ஆகரத்தை வைத்திருக்கிறாரே நான் இந்த பாவத்தில் ஈடுபட்டால் அல்லாஹ் கியாம நாளையிலே என்னை அந்த மக்களுக்கு முன்னாலே இழுத்து கொடுத்து நிற்பாட்டி என்ன விசாரணை செய்வான் என்றா இந்த பயம் எத்துணை பேருடைய உள்ளத்திலே இருந்து கொண்டிருக்கிறது அன்பாந்த சகோதரர்களே அண்மையில வெளியாக்கின ஒரு படி ஒரு அந்த மெகசினுடைய செய்தியின்படி இளம் சிறுவர்கள் சுமாராக ஒரு பதிமூணு பதினாலு வயதுடையவங்கள் அதிகமானவர்களுடைய கால நேரம் அது தொலைக்காட்சிகளுக்கு முன்னாலேயும் இதே போன்று கையடக்க தொலைபேசிகளிலேயும் இவர்களுடைய கால நேரம் அது கழிகிறது என்ற ஒரு செய்தி அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் இதே தொலைக்காட்சியை கண்டு அவர்களே சொல்கிறார்கள் இந்த இளம் சிறுவர்களுக்கு இந்த தொலைக்காட்சி பொருத்தமான ஒன்றல்ல இதன் மூலமாக ஆபாசமான மிக மோசமான அசிங்கமான அலங்கோலமான அவர்களுடைய கல்வியிலே பெரும் ஒரு பாதிப்பை உண்டு பண்ணக்கூடிய நிகழ்வுகள் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை அவர்களே சொல்லி காட்டி இருக்கிறார்கள் இதே போன்றோ எங்கட இளைய தலைமுறையினர்கள் சகோதரர்களே இன்றைக்கு கையடக்க தொலைபேசிகள் மூலமாக எத்தனையோ பாவமான காரியங்களுக்கு இதனை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம் இதிலே கண்ணும் கருத்துமாக இருந்து கொள்ள வேண்டும் எங்கட பிள்ளைகள் அவர்கள் பாவிக்கக்கூடிய இந்த கையடக்க தொலைபேசியிலே எதனை அவர்கள் பயன்படுத்துகின்றார்கள் இன்றைக்கு ஒரு சின்ன பிள்ளை ஒரு மூணு நாலு வயதுடைய பிள்ளையிடத்திலே இந்த கையடக்க தொலைபேசியை கொடுத்தால் அந்த பிள்ளைக்கு எஸ்எம்எஸ் பண்ண தெரியும் அதற்கு டிலீட் பண்ண தெரியும் அந்த கையடக்க தொலையில் பேசியிலே இருக்கக்கூடிய எல்லா பங்கன்களையும் இயக்கி இன்டர்நெட் வரைக்கும் அவர்கள் செல்லக்கூடிய இவ்வளவு பெரிய ஒரு ஒரு நிலைமை உருவாகி இருக்கிறது இதே குழந்தை இடத்துல குரானை கொஞ்சம் எடுத்துக் கொடுங்கள் சூரா பாத்தியாவை கொஞ்சம் ஓதி காண்பியுங்கள் என்று சொன்னார் இந்த குழந்தைக்கு ஓத தெரியாத ஒரு நிலைமை எவ்வளவு எம்முடைய சமூகம் இன்றைக்கு மார்க்க விஷயங்களிலே தூரமாக கொண்டு செல்கிறது இன்றைய இளைஞர்கள் எத்தனையோ பேர்கள் திருமணம் முடிக்கிறார்கள் திருமணம் முடித்ததன் பின்னாலே அவர்களுடைய எத்தனையோ நடவடிக்கைகள் அவைகள் மிகவும் இந்த இணைய தலையங்களினூடாக சென்று அசிங்கமான மோசமான அல்லா வெறுத்திருக்கக்கூடிய இப்படியான காரியம் காரியங்களை பார்த்து கொண்டோ அதை ரசித்து கொண்டோ எத்தனையோ அந்நிய பெண்களோடு தொடர்புகளை வைத்துக் கொண்டோ அவர்களுடைய கால நேரம் சென்று கொண்டிருக்கிறது அன்பார்ந்த சகோதரர்களே இதே போன்றுதான் அதிகமான இளைஞர்கள் இன்றைக்கு புகை பழக்கத்துக்கும் அவர்கள் ஆளாகி இருக்கிறார்கள் புகை பழக்கம் என்பது ஒரு மனிதனுடைய உடம்புக்கு அது பெரும் தீங்கை உண்டு பண்ணக்கூடிய கூடியது என்று அதனை தயாரித்தவர்களே குறிப்பிட்டிருக்கிறார்கள் எத்தனையோ நோய்கள் வருவதற்கு இது காரணம் என்பதை அவர்களே ஆய்வு செய்து குறிப்பிட்டிருக்கிறார்கள் இந்த அசிங்கமான இந்த மோசமான காரியத்தை கூட இளைய தலைமுறையினர்கள் பதினாலு பதினைந்து வயதுடையவர்கள் இரவு நேரங்களில் இருட்டிலே யாருக்கும் தெரியாமல் பாதை ஓரங்களிலே அல்லது ஒரு மூளை முடுக்க குறுக்கிலே சென்று இந்த பாவத்தை செய்ய முனைந்து கொண்டிருக்கிறார்கள் இதையும் தாண்டி இன்னும் சில இளைஞர்கள் அவர்கள் ஏதாவது சுற்றுலாக்கள் என்று வந்து வைத்தால் அவர்களுக்கு தொழுகை கடமை இல்லை அல்லாஹுடைய பயம் இல்லை அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறாரே நான் எதனை செய்தாலும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற பயம் இல்லை எந்த அளவு என்றால் அல்லாஹ் தடை செய்தார் மிக மோசமான பயங்கரமான பாவம் தான் மது அருந்துவது யாரு மது அருந்துவார்களோ அவங்க சொற்கலோகத்துடைய பானங்களை அருந்துவதற்குரிய சந்தர்ப்பத்தை அல்ல அவர்களுக்கு கொடுக்கவே மாட்டா இவ்வளவு மிக பயங்கரமான பாவத்தை இப்படியான பாவங்களில் கூட என்னுடைய சகோதரர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹ நமக்கு சுபகானகுவத்தாலா எங்களுக்கு தந்த இந்த வாழ்க்கை இருக்கிறது இது மிகவும் பெருமதியான வாழ்க்கையாக இருக்கிறது இதிலே குறிப்பாக எங்களுடைய இளமை பருவம் அது மிகவும் முக்கியமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது இதனை அல்லாவுக்கு பொருத்தமான முறையில் நாம் அமைத்துக் கொள்வது ஒவ்வொருவரின் மீது கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த அடிப்படையிலே முன்னைய காலங்களில் இருந்த அந்த வாலிபர்களிடத்திலும் அதற்கு மாற்றமாக இன்று இருக்கக்கூடிய இந்த வாலிபர்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருந்து கொண்டிருக்கிறது மிக முக்கியமான ஒரு கடமைத்தான் தொழுகை அந்த ஒரு காலம் மஸ்ஜிதுகளிலே அந்த இளைஞர்களும் சிறுவர்களும் முஸ்லிம்களும் பள்ளி வாசல்களிலே கூடி அவர்கள் இமாம் ஜமாத்தாக இந்த தொழுகை எவ்வளவு ஒரு சந்தோஷமாக அவர்கள் தொழுது தொழுது கொண்டிருந்தார்கள் இன்று அன்பார்ந்த சகோதரர்களே இன்றைக்கு பள்ளிவாசலுடைய தொடர்பு எந்த அளவு இருந்து கொண்டிருக்கிறது எங்களுடைய வீடுகளில் இருக்கும் சிறுவர்கள் எங்களுடைய இளைஞர்கள் பெரிய வயதுடையவர்கள் எந்த அளவு தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் எந்த மனிதரிடத்திலே தொழுகை இல்லையோ அந்த மனிதனுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை முஸ்லிம்களுடைய பேரிலே இவருடைய பெயர் பட்டியல் இருக்கலாம் எந்த மனித அவனிடத்திலே தொழுகை இல்லையோ வெறுமனே முஸ்லிம் என்ற பெயரிலே அவன் இருந்து கொண்டிருக்கலாம் இஸ்லாத்துக்கும் அவனுக்கும் மத்தியிலே எந்த விதமான சம்பந்தமுமே இல்லை அன்பாந்த சகோதரர்களே தொழுகை இல்லாதவனுடைய எந்த ஒரு அமலையும் அல்லா கபூல் செய்ய மாட்டான் தொழுகையை விட்டுவிட்டு அவர் என்னதான் தான தர்மங்கள் செய்தாலும் அவர் எவ்வளவு தான் நல்ல கருமங்களை செய்து கொண்டிருந்தாலும் தொழுகை இல்லாதவருக்கும் இஸ்லாத்துக்கும் மத்தியில எந்த விதமான ஒரு சம்பந்தமுமே இல்லை எனவே அல்லாஹ் கடமையாக்கி இந்த தொழுகை இருக்கிறது இதனை எந்த அளவுக்கு பேணுதலாக ஒவ்வொருவரும் நாங்கள் நிறைவேற்றி வருகிறோம் எங்களுடைய இளைய தலைமுறையினர்கள் அவர்கள் பள்ளிவாசல்ல அதான் சொல்லிக் கொண்டிருக்கும் இந்த நேரத்திலே பள்ளிவாசலுக்கு முன்னாலே அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் இதே நேரம் கையடக்க தொலைபேசியும் அவர்களும் தான் அவர்களுடைய வாழ்க்கையுமாக கழிந்து கொண்டு செல்கிறது அல்லாஹுடைய அதானுடைய சத்தம் கேட்கிறது பெரியவர்களுக்கும் அதற்கு பதில் சொல்ல வேண்டும் அதற்கு தொழுகைக்கு ஆஜராக வேண்டும் என்ற எண்ணம் இல்லை சிறுவர்களுக்கும் இல்லாத ஒரு நிலைமையிலே மிகவும் பயங்கரமான ஒரு காலத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம் ஈமானை பாதுகாப்பது எவ்வளவு பயங்கரம் என்றால் ஒரு மனிதன் தன்னுடைய உள்ளம் கையிலே நெருப்பு தணலை வைத்திருப்பது எவ்வளவு எவ்வளவு பாரமாக கஷ்டமாக இருக்குமோ ஒவ்வொருவரும் தன்னுடைய ஈமானை பாதுகாப்பது கஷ்டமான ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அன்பார்ந்த சகோதரர்களே இந்த அடிப்படையிலே தான் அல்லாஹ் அவனுக்கு செய்யும் கடமைகளையும் எங்களுக்கு கடமையாக ஆக்கி வைத்திருக்கிறார் மனிதர்கள் மனிதர்களுக்கு செய்யும் இந்த கடமைகளையும் அல்லாஹ் கடமையாகத்தான் ஆக்கி வைத்திருக்கிறார் தாய் தந்தையர்களிடத்திலே உங்களுடைய தன்னுடைய பிள்ளைகளை பற்றி அல்லாஹ் விசாரணை செய்வான் பிள்ளைகளிடத்திலே அந்த தாய் தந்தையருடைய கடமைகளை பற்றி அல்லாஹ் விசாரணை செய்வான் ஒரு கணவனிடத்திலே மனைவிக்கு செய்யும் கடமைகளை நிறைவேற்றினாயா என்று விசாரணை செய்வார் அல்லாஹ் இந்த மனைவியிடத்திலும் உன்னுடைய கணவனோடு நல்ல முறையில் நடந்து கொண்டாயா என்று விசாரணை செய்வார் முஸ்லிம்களிடத்திலே அல்லாஹ் அடுத்த முஸ்லிம்களோடு எப்படி நடந்து கொண்டீர்கள் என்று அதன் அவரையும் அல்ல விசாரணை செய்வார் இந்த அடிப்படையிலே தாய் தந்தையருடைய மிகப்பெரிய பொறுப்போ எங்களுடைய குழந்தைகள் எங்கு செல்கின்றார்கள் இரவையிலே எங்கு அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் வீட்டிலிருந்து எத்துணை மணிக்கு செல்கிறார்கள் இரவையில எத்துணை மணிக்கு அவர்கள் வீட்டுக்கு வருகிறார்கள் குரானை திறந்து ஓதுகின்றார்களா பள்ளிவாசலுக்கு சென்று கொண்டிருக்கிறார்களா இவர்களுடைய தொடர்புகள் எப்படி இருந்து கொண்டிருக்கிறது என்பதிலே கண்ணும் கருத்து பரிசுத்தமாக இருக்க வேண்டும் இதே போன்றுதான் அல்லாஹக்கு சுபகானகுவத்தாரா இந்த பிள்ளைகள் மீது தாய் தந்தையருக்கு செய்யும் கடமைகளா மிகவும் உன்னதமானதாக மிகவும் கடமையானதாக அல்லாஹாக்கி வைத்திருக்கிறார் அல்லாஹக்கு சுபகானகுவத்தாரா அவனுடைய பரிசுத்தமான குரானிலே அவனையே வணங்க வேண்டும் என்று சொன்னதன் பின்னாலே தாய் தந்தையர்களோடு நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறான் அன்பா அன்பார்ந்த சகோதரர்களே நபி முகம்மது அலைவசல்லம் அவர்கள் அவர்கள் பிறப்பதற்கு முன்னாலே தந்தையை இழந்து விடுகிறார்கள் பிறந்து ஆறு வயதாக இருக்கும் அவர்களுடைய தாயையும் இழந்த நிலைமையிலே தான் அனாதையாக வாழ்ந்தார்கள் ஆனால் நபி முகம்மது அலைவசல்லாம் தாய் தந்தையர் இல்லாமல் வாழ்ந்து எவ்வளவு அழகான ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையாக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருந்தார்கள் இன்றைக்கு தாயும் தந்தையும் அவர்கள் ஹயாத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த பிள்ளைகளை நல்ல முறையிலே வளர்க்க தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அன்பார்ந்த சகோதரர்களே இந்த நபி முகம்மது சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் ஒரு நாள் மக்களுக்கு முன்னிலையிலே அவர்கள் உபன்யாசம் செய்து கொண்டிருக்கும் போதோ ஒரு வயது முதிர்ந்த ஒரு மூதாட்டி பெண்மணி அவர்கள் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் செல்லம் அவர்கள் உடனே அந்த இடத்தில் எழுந்து நின்று அந்த மூதாட்டியை வரவேற்று அந்த மூதாட்டியுடைய கையை பிடித்து தன்னுடைய முபாரக்கான மேனியில் இருந்த வெள்ள நிறமான அந்த சால்வைய அப்படியே விரித்து அந்த பெண் உட்கார்ந்த போதோ மிக நீண்ட நேரமாக கதைத்து கொண்டோ சந்தோஷமாக அந்த பெண்மணி போகும் வரையில் இருந்தார் சொன்னார்கள் உடனே கேட்டார்கள் சஹாபாக்கள் யார் அசூல் அல்லா தங்களுடைய தாய் சிறிய வயதிலே மௌத்தாகி விட்டார்கள் ஒரு மூதாட்டி பெண்மணி வரும்போதோ இவ்வளவெல்லாம் நீங்க சங்க மரியாதைப்படுத்தினீங்களே என்று சொன்ன போதோ நபி சொல்லாஹு அலை வசல்லம் சொன்னார்கள் என்னுடைய தாயை நான் சிறிய வயதிலே இழந்தேன் இது யாரு தெரியுமா நான் சிறிய பிராயத்தில் இருக்கும் போதோ எனக்கு அமுதூட்டின பெண்மணி என எனக்கு பால் கொடுத்த பெண்மணி என்பதாக சல்லல்லாஹு அலைவத்தெல்லாம் அவர்கள் சொன்னார்கள் என்றால் சகோதரர்களே தன்னுடைய தாய் அல்ல அவர்களுக்கு பால் குடிப்பாட்டின பெண்மணி வரும்போதோ எவ்வளவெல்லாம் சங்கம் அறியாதப்படுத்தினாங்க இதே நேரம் இன்றைக்கு தன்னை பெற்றா இந்த தாய் தந்தையர்களோடு பிள்ளைகள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் யாரு தாய் தந்தை தந்தையருடைய மனதை நோவிடிப்பாங்களோ அல்லாஹக்கு சுபகான மௌத்தாகிறதுக்கு முன்னால் அவங்களுக்கு தண்டனை கொடுத்து தான் மௌத்தாக்குவார் அன்பார்ந்த சகோதரர்களே இவர்கள் எவ்வளவும் அமல் செய்யலாம் ஆனா தாய் தந்தையருடைய மனதை நோவிடிக்க கூடியவங்களுக்கு அல்லாஹ் உலகத்திலே தண்டனை கொடுத்து தான் அல்லாஹ் மௌத்தாக்குவார் அவ்வளவு மிக பயங்கரமான பாவம் நபி சொல்லு அலைவசல்லம் சொல்லுகிறார் இருக்கிறார்கள் அல் கபாயிர் அது மிகப்பெரிய ஒரு பாவம் என்பதாக சொல்லி வைத்திருக்கிறார்கள் நபி சல்லாஹ் இவர்கள காலத்திலே நடந்த சம்பவம் ஒன்றுதான் ஒரு வாலிபர் இளைஞர் இருந்தாரே வணக்க வழிபாடுகளிலே தன்னுடைய காலத்தை கழித்தாரே ஆனால் தாயுடைய மனதை நோவிடுத்திருந்தாரே மௌத்துடைய நேரத்தில் களிமா சொல்ல முடியாமல் இவளு இப்பொழுது தடுமாறிக்கொண்டோ அவரு களிமாவை சொல்ல முடியாத ஒரு நிலைமைக்கு ஆளாக்கப்பட்டாரு இறுதி நேரத்திலே தாய் அவர்கள் அவர்களை மன்னித்த போதுதான் களிமாவுடைய சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது அன்பாந்த சகோதரர்களே அல்லாஹாக்கு சுபகானவத்தால யார் யாருக்கு தாய் தந்தையர்களா அல்லாஹ் ஹயாத்தோடு ஆக்கி வைத்திருக்கிறானோ அவங்களுக்கு உபகாரம் செய்வதோடு மூத்தாக இருக்கக்கூடிய தாய் தந்தையர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்கள் சகோதரர்களே நபி சொல்லு அலி வசல்லம் அவர்கள் தாய் தந்தையருடைய அந்தத்தையும் கண்ணியத்தையும் எவ்வளவு உயர்த்தி வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னார் நபி சொல்லு அலி வசல்லம் அவங்களோட காலத்திலே ஒரு மனிதர் இருந்தாரு ஓய்சுல் கரணி என்று சொல்லக்கூடியவர் இவன் எவன் நாட்டிலே இவர் இருந்து கொண்டிருந்தாரு ஆனால் நபி சொல்லு அலி வசல்லம் அவர்கள் மதீனாவிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்திலே தாய்க்கு பணிவிடை செய்து கொண்டிருந்ததனாலே நபி சொல்லாஹு அலைவத்தெல்லாம் அவர்களை சந்திக்கிறதுக்கு இவர்களால் வர முடியாத ஒரு நிலைமை இருந்தது இவர்கள் தாயை விட்டு வந்தால் நபி சொல்லாஹு அலைவத்தெல்லம் அவர்களை சந்திப்பதற்கு வந்தால் தாயை கவனிப்பதற்கு யாரும் இல்லாத ஒரு இக்கட்டான நிலைமை இப்பொழுது நபி சொல்லாஹு அலைவத்தெல்லம் அவர்கள் அவர்களுக்கு அந்த அந்த மனிதருக்கு சொல்லி அனுப்பினார்கள் நீங்கள் வீட்டில் இருந்த தாய்க்கு பணிவிடை செய்து கொண்டிருங்கள் என்று சொல்ல அந்த மனித தாய்க்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தார் நபி சொல்லாஹு அலைவசல்லம் அவர்களை சந்திப்பதற்குரிய சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை ஆனால் நபி அவர்கள் சொன்னார்கள் அவர்களை பார்த்து ஏ உமரே இந்த யமன் நாட்டிலே ஒய்சுல் கருணி என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய மனிதர் இருந்து கொண்டிருக்கிறார் உங்களுடைய ஆட்சி காலம் வரும்போதோ அவர் அவர் மதீனாவுக்கு வருவார் என்று சொன்னால் நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்காக அந்த மனிதரிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுமாறு நீங்கள் சொல்லுங்கள் என்று அந்த உமர் ரபி அல்லாஹன் அவர்களையும் அந்த சபையில் இருந்த சஹாபாக்களையும் பார்த்து நபி அலைவ செல்லம் அவர்கள் அந்த ஒய்சுல் கரணி என்று சொல்லக்கூடிய மனிதரை நீங்கள் கண்டால் உங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுமாறு நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சொன்ன அளவுக்கோ தாய் தந்தையர்களுக்கு பணிவிடை செய்ததன் காரணமாக ஒமர் ரவி அல்லாஹன் அவர்களுடைய அந்தஸ்து என்ன இந்த சஹாபாக்களுடைய அந்தஸ்து என்ன நபி சல்லாஹு அலைவ செல்லம் அவர்களை கண்டு சஹாபாக்களாக மாறியவர்களுடைய அந்தஸ்துக்கு உலகத்திலே எவ்வளவு பெரிய மனிதர் எத்துணை தாபிகள் ஒன்று சேர்ந்தாலும் ஒரு சஹாபியுடைய அந்தஸ்துக்கு வர முடியாது ஆனால் அந்த தாய்க்கு பணிவிடை செய்ததனாலே எவ்வளவு பெரிய அந்தஸ்துள்ளவராக அவர் மாறுகிறாரே அவர் உலகத்திலே துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய மனிதராக மாறிவிட்டாரே அமர் ரதி அல்லாஹ் அவங்களை பார்த்து நபி சொல்லாஹு அலைவ செல்லம் நீங்க அந்த மனிதரை சந்திச்சால் உங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுமாறு நீங்க கேட்டுக்கொள்ளுங்க என்று சொல்லும் அளவுக்கு அல்லாஹுக்கு சுபகானவத்தாரா தாய் தந்தையர்களுக்கு உபகாரம் செய்த மனிதர்களுடைய அந்தஸ்துகளை உயர்த்தி வைத்திருக்கிறார் அன்பா அந்த சகோதரர்களே இப்பொழுது அமர் ரவி அல்லாஹ் அவங்களோட காலத்துல தான் அவர்கள் யமனிலிருந்து மதீனாவுக்கு வருகின்றார்கள் வரக்கூடிய நேரத்திலே நேரடியாக நபி சொல்லாஹு அலைவர் வசல்லம் அவங்கள கபிரிஸ்தானுக்கு சென்று அசலாம் அலைக்கையா ரசூல் அல்லா அசலாம் அலைக்கையா ரசூல் அல்லா அசலாம் அலைக்கையா ரசூல் அல்லா அல்லாஹுடைய அன்பு தூதர் சல்லாஹு அலைவ செல்லம் அவர்களே உங்களுக்கு என்னுடைய சலாம் உண்டாகட்டு என்ற சாந்தி உண்டாகட்டு என்று சலாம் சொல்லிவிட்டு அபி வௌமி யார் ரசூல் அல்லா அல்லாஹுடைய ரசூல் அவர்களே என் எந்த தாய்க்காக உங்களை பார்ப்பதற்கு ஹயாத்துடைய நிலைமையிலா நீங்க உயிரோடு இருக்கும் போது என்னால வர முடியவில்லையோ அந்த தாயும் என்ற தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டு யார சூழல்லா என்று இந்த மனிதர் அவர் நபி சொல்லாஹு அலைவசல்லம் அவங்களுடைய கபருக்கு முன்னாலே வந்து சலாம் சொல்லுகிறார் அன்பார்ந்த சகோதரர்களே தாய் தந்தையர்களுடைய துவா இருக்கிறது இந்த பூமி லோகத்திலே ஏழு வானங்களுக்கு மேலாலே அவர்களுடைய அந்த துவாவை அல்லாஹ் உயர்த்தி அல்லாஹ் தன்னுடைய கண்ணியத்தின் மீது ஆணையிட்டு அவர்களுடைய துவாவை கபூல் செய்கிறார் இந்த இந்த தாவி அவர்கள் நபி சொல்லாஹு அலைவத்தல்லம் அவர்களை பார்ப்பதற்கு கூட அவர்கள் செல்ல முடியாத கட்டமாக இருந்தது இந்த நேரத்திலே தாயை கவனிப்பதற்காக அவர்கள் நின்று அந்த தாய்க்குரிய உபகாரம் செய்ததனாலே அல்லாஹுக்கு சுபகான அந்த மனிதரிடத்திலே வெண்குஷ்டம் போன்ற நோய்களும் இருந்தது அந்த நோய்களை கூட அல்லாஹ் நீக்கி வைத்தான் எனவே அன்பார்ந்த சகோதரர்களே தாய் தந்தையர்களுக்கு உபகாரம் செய்வது இதன் மூலமாக அவங்களோட துவாவுக்கு பாத்திரமான குழந்தைகளாக மாறுவது இது ஒவ்வொருவர் மீது கடமையாக இருக்கிறது இன்றைக்கு பிள்ளைகள் எவ்வளவு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு அந்த தாயானவள் எவ்வளோ ஒரு சிரமத்துக்கு மத்தியில உயிரோடு போராடி அந்த குழந்தையை பெற்றெடுத்து அவளுடைய ரத்தங்களை அமுதாக ஊட்டி அந்த குழந்தைக்காக எவ்வளோ சிரமத்தை ஏந்தியா இந்த தாய் தந்தையர்களோடு பிள்ளைகள் எப்படி எப்படி நடந்து கொள்கிறார்கள் எனவே அன்பார்ந்த சகோதரர்களே ஒவ்வொருவரும் எங்கட கடமைகளையும் பொறுப்புகளையும் உடந்து அல்லாஹ்விடத்திலே உயர்தரமான நன்மைகளை சம்பாதித்து தாய் தந்தையர்களுக்கு உபகாரம் செய்து அவர்களுடைய துவாவுக்கு பாத்திரமானவர்களாக அந்த துவாவுக்கு உடந்தையானவர்களாக தாய் தந்தையர்களுடைய திருப்தி அடைந்தவர்களாக நல்ல ஒரு மௌத்தை சந்திப்பதற்கு எல்லாம் வல்லல்லாஹுக்கு சுபகான வத்தாலா அத்துணை பேருக்கும் நசீபாக்குவாராக யா அல்லா கிருபையுள்ள நாயனே என்னுடைய குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக யாழ்லா எங்களோட தாய் தந்தையர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக எங்களுடைய மோமினான முஸ்லிமான அத்துணை பேருடைய பாவங்களை மன்னிப்பாயாக யாழ்லா முஸ்லிம்களுக்கு கண்ணியமான வாழ்க்கையை நீ கொடுப்பாயாக இந்த நாட்டிலே நிம்மதியான சூழலை நீ உண்டு பண்ணுவாயாக முழு உலகத்தில் இருக்கும் எல்லா முஸ்லிம்களையும் நீ பாதுகாத்தருள்வாயாக கிருபையாளருக்கெல்லாம் கிருப்பையாள நாயனே யாழ்லா எங்களோட தாய் தந்தையர்கள் யார் ஹயாத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே பறக்க செய்வாயாக அவர் அவர்களுடைய நோய் நம்பரங்கள் லேசாக்குவாயாக மௌத்தாகி யாரெல்லாம் கவிழ் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுடைய கபில் ஒளிமயத்தை நீ உண்டு பண்ணுவாயாக மேலான ஜன்னத்துல் பிரதோஷ அவர்களை கொடுப்பாயாக எங்களுக்கும் மேலான ஜன்னத்துல் பிரதோஷ தந்தருள்வாயாக முழு உலகத்தில் இருக்கும் எல்லா மொமினான முஸ்லிமான மக்களுக்கும் யாழ்லா அவங்க செய்த எல்லா பாவத்திலிருந்தும் தௌபா செய்து உன்னை உண்மையாக ஏற்று உன்னுடைய கடமைகளை நிறைவேற்றி வாழக்கூடிய மக்களாக ஆக்குவாயாக